பெரும் மன்னிப்பாளனாகவும் கிருபை மிக்கவனாகவும் இருக்கின்றான் எவர்கள் அவனை விடுத்து தமக்கு வேறு சில பாதுகாவலர்களை ஏற்படுத்திக் கொண்டுள்ளனரோ அவர்களை அல்லாஹுவே கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் நீர் அவர்களுக்கு பொறுப்பாளர் அல்லர் وَكَذَلِكَ أَوْحَيْنَا إِلَيْكَ قُرْآنًا عَرَبِيًّا لِتُنذِرَ أُمَّ الْقُرَى وَمَنْ حَوْلَهَا وَتُنذِرَ يَوْمَ الْجَمْعِ لَا رَيْبَ فِيهِ فَرِيقٌ فِي الْجَنَّةِ وَفَرِيقٌ فِي السَّعِيرِ ஆம் நபியே இவ்வாறே நாம் அரபி மொழியில் உள்ள இந்த குர்ஆனை உமக்கு வகி அறிவித்துள்ளோம் மக்காவாகிய நகரங்களின் தாயையும் அதனை சூழ இருப்பவர்களையும் நீர் எச்சரிக்கை செய்ய வேண்டும் மேலும் ஒன்று திரட்டப்படும் நாளினை பற்றி நீர் அச்சுறுத்தவும் வேண்டும் என்பதற்காக அந்நாள் வருவதில் எவ்வித ஐயமும் இல்லை ஒரு சாரார் சுவர்க்கத்திற்கு செல்ல இருக்கின்றார்கள் இன்னொரு சாரார் நரகத்திற்கு وَلَوْ شَاءَ اللَّهُ لَجَعَلَهُمْ أُمَّةً أُمَّةً وَاحِدَةً وَلَكِن يُدْخِلُ مَن يَشَاءُ فِي رَحْمَتِهِ وَالظَّالِمُونَ مَا لَهُم مِّن وَلِيٍّ وَلَا نَصِيرٍ أَمِ اتَّخَذُوا مِن دُونِهِ أَوْلِيَاءَ فَاللَّهُ هُوَ الْوَلِيُّ وَهُوَ يُحْيِي الْمَوْتَى وَهُوَ عَلَى كُلِّ شَيْءٍ قَدِيرٌ அல்லாஹ் நாடியிருந்தால் அவர்கள் அனைவரையும் ஒரே சமுதாயமாக அமைத்திருப்பான் எனினும் அவன் நாடுகின்றவர்களை தன் கருணையில் நுழையச் செய்கிறான் மேலும் கொடுமைக்காரர்களுக்கு எந்த பாதுகாவலரும் உதவியாளரும் இலர் என்ன இவர்கள் அவனை விடுத்து பிறரை தம் பாதுகாவலர்களாய் எடுத்துக் கொள்ளும் அளவுக்கு அறிவியனர்களாயிருக்கின்றார்களே அல்லாஹுவே பாதுகாவலனாவான் அவனே இறந்தவர்களை உயிர்ப்பிக்கின்றான் மேலும் அவன் அனைத்தின் மீதும் ஆற்றல் கொண்டவனாவான் اختلفتم فيه من شيء فحكمه إلى الله ذلكم الله ربي عليه توكلت توكلت وإليه أنيب فاطر السماوات والأرض جَعَلَ لَكُم مِّنْ أَنفُسِكُمْ أَزْوَاجًا وَمِنَ الْأَنْعَامِ أَزْوَاجًا يَذْرَؤُكُمْ فِيهِ لَيْسَ كَمِثْلِهِ شَيْءٌ وَهُوَ السَّمِيعُ الْبَصِيرُ لَهُ مَقَالِيدُ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ يَبْسُطُ الرِّزْقَ لِمَن يَشَاءُ وَيَقْدِرُ إِنَّهُ بِكُلِّ شَيْءٍ عَلِيمٌ உங்களுக்கிடையே எந்த விவகாரத்தில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலும் அதில் தீர்ப்பு வழங்குவது அல்லாஹுவின் பணியாகும் அந்த அல்லாஹுதான் என் அதிபதி அவனையே நான் முழுமையாக சார்ந்திருக்கின்றேன் மேலும் அவன் பக்கமே நான் திரும்புகின்றேன் அவன் வானங்களையும் பூமியையும் படைத்தவன் அவன்தான் உங்கள் இனத்திலிருந்தே உங்களுக்கு துணைகளை படைத்தான் மேலும் இதேபோல் கால்நடைகளிலும் அவற்றின் இனங்களிலிருந்தே இணைகளை படைத்தான் மேலும் இவ்விதமாக அவன் உங்கள் சந்ததிகளை பெருகச் செய்கிறான் உலகத்தின் எந்த பொருளும் அவனுக்கு ஒப்பானதா இல்லை அவன் அனைத்தையும் செவியுறுபவனும் பார்ப்பவனும் ஆவான் வானங்களிலும் பூமியிலும் உள்ள கருவூலங்களின் திறவுகோள்கள் அவனிடமே உள்ளன தான் நாடுகின்றவர்களுக்கு தாராளமாக வாழ்வாதாரம் வழங்குகின்றான் நாடுகின்றவர்களுக்கு குறைத்து கொடுக்கின்றான் சின்னமாக அவன் ஒவ்வொரு பொருளையும் நன்கறிபவன் ஆவான் شرع لكم من الدين ما وصى وَوَصَّى بِهِ نُوحًا وَالَّذِي أَوْحَيْنَا إِلَيْكَ وَمَا وَصَّيْنَا بِهِ إِبْرَاهِيمَ وَمُوسَى وَعِيسَى أَنْ أَقِيمُوا الدِّينَ وَلَا تَتَفَرَّقُوا فِيهِ كَبُرَ عَلَى الْمُشْرِكِينَ مَا تَدْعُوهُمْ إِلَيْهِ الله يجتبي إليه من يشاء ويهدي إليه من ينيب எந்த தீனை வாழ்க்கை நெறியை நூகுக்கு அவன் வகுத்தளித்திருந்தானோ மேலும் முகம்மதே எந்த வாழ்க்கை முறையை உமக்கு நாம் வகியின் மூலம் அறிவித்திருக்கின்றோமோ மேலும் எந்த வழிகாட்டலை இப்ராஹிம் மூசா ஈசா ஆகியோருக்கு நாம் வழங்கியிருக்கின்றோமோ அதே தீனை வாழ்க்கை முறையைத்தான் உங்களுக்காக அவன் நிர்ணயித்துள்ளான் இந்த தீனை நிலைநாட்டுங்கள் இதில் பிரிந்து போய்விடாதீர்கள் எனும் அறிவுறுத்தலுடன் இந்த இணை வைப்பாளர்களை நீர் எந்த விஷயத்தின் பக்கம் அழைக்கின்றீரோ அது அவர்களுக்கு மிகவும் வெறுப்புக்குரியதாயிருக்கின்றது தான் நாடுகின்றவர்களை அல்லாஹு தனக்குரியவர்களாய் தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றான் மேலும் எவர்கள் அவன் பக்கம் திரும்புகின்றார்களோ அவர்களுக்கு தன்னிடம் வருவதற்கான வழியை அவன் காண்பிக்கின்றான் وَمَا تَفَرَّقُوا إِلَّا مِن بَعْدِ مَا جَاءَهُمُ الْعِلْمُ بَغْيًا بَيْنَهُمْ وَلَوْلَا كَلِمَةٌ سَبَقَتْ مِنْ رَبِّكَ إِلَى أَجَلٍ مُسَمًّى لَقُضِيَ بَيْنَهُمْ ۗ وَإِنَّ الَّذِينَ أُورِثُوا الْكِتَابَ مِن بَعْدِهِمْ لَفِي شَكٍّ மக்கள் தங்களுக்கு ஞானம் வந்த பின்னர்தான் பிளவுபட்டு போனார்கள் அதுவும் ஒருவருக்கொருவர் அநீதி இழைக்க நாடிய காரணத்தால் தான் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை தீர்ப்பு தள்ளி போடப்படும் என்று உம் இறைவன் முன்னரே கூறியிருக்காவிட்டால் அவர்களுடைய விவகாரம் தீர்க்கப்பட்டிருக்கும் மேலும் உண்மை என்னவெனில் அந்த முன்னோர்களுக்கு பிறகு யார் வேதத்துக்கு வாரிசாக்கப்பட்டார்களோ அவர்களும் அதனை குறித்து கடும் மனக்குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய சந்தேகத்தில் உழன்று கொண்டிருக்கின்றார்கள் فَلِذَلِكَ فَدْعُ واستقم كما أمرت ولا تتبع أهواءهم وقل آمنت بما أنزل الله من كتاب وَأُمِرْتُ لِأَعْدِلَ بَيْنَكُمْ اللَّهُ رَبُّنَا وَرَبُّكُمْ لَنَا أَعْمَالُنَا وَلَكُمْ أَعْمَالُكُمْ لَا حُجَّةَ بَيْنَنَا وَبَيْنَكُمْ الله يجمع بيننا وإليه المصير இத்தகைய நிலை உருவாகிவிட்டிருக்கிறது எனவே முகம்மதே இப்போது நீர் அதே தீனின் பக்கம் அழையும் உமக்கு ஏவப்பட்டபடி அதில் உறுதியுடன் இரும் மேலும் இம்மக்களின் ஆசாபாசங்களுக்கு இணங்கி விடாதீர் மேலும் இவர்களிடம் கூறிவிடும் அல்லாஹு எந்த வேதத்தை இறக்கியிருக்கின்றானோ அதன் மீது நான் நம்பிக்கை கொண்டேன் நான் உங்களிடையே நீதி செலுத்த வேண்டும் என கட்டளையிடப்பட்டிருக்கின்றேன் அல்லாஹுதான் எங்களுக்கும் அதிபதி உங்களுக்கும் அதிபதி எங்கள் செயல்கள் எங்களுக்கு உங்கள் செயல்கள் உங்களுக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே எந்த தர்க்கமும் இல்லை அல்லாஹு ஒரு நாள் நம் அனைவரையும் ஒன்று திரட்டுவான் மேலும் அவனிடமே நாம் அனைவரும் செல்ல வேண்டியுள்ளது وَالَّذِينَ يُحَاجُّونَ فِي اللَّهِ مِن بَعْدِ مَا اسْتُجِيبَ لَهُ حُجَّتُهُمْ دَاحِضَةٌ عِندَ رَبِّهِمْ حُجَّتُهُمْ دَاحِضَةٌ عِندَ رَبِّهِمْ بِهِمْ وَعَلَيْهِمْ غَضَبٌ وَلَهُمْ عَذَابٌ شَدِيدٌ அல்லாஹுவின் அழைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு அப்படி ஏற்றுக்கொண்ட மக்களிடம் எவர்கள் அல்லாஹுவை பற்றி தர்க்கம் செய்கின்றார்களோ அவர்களின் தர்க்கம் அவர்களின் இறைவனிடத்தில் முற்றிலும் ஆதாரமற்றதாகும் மேலும் அவர்களின் மீது அவனுடைய கோபம் உண்டாகிறது அவர்களுக்கு கடும் வேதனையும் இருக்கிறது الله الذي أنزل الكتاب بالحق والميزان وما يدريك لعل الساعة قريب يَسْتَعْجِلُ بِهَا الَّذِينَ لَا يُؤْمِنُونَ بِهَا وَالَّذِينَ آمَنُوا مُشْفِقُونَ مِنْهَا وَيَعْلَمُونَ أَنَّهَا الْحَقُّ أَلَا لَفِي ضَلَالٍ بَعِيدٍ அல்லாஹுதான் இந்த வேதத்தையும் மீசானையும் தராசையும் சத்தியத்துடன் இறக்கி அருளினான் உமக்கு தெரியுமா என்ன ஒரு கால் தீர்ப்புக்குரிய நேரம் அருகிலேயே வந்துவிட்டிருக்கலாம் எவர்கள் அது வருவதை நம்பவில்லையோ அவர்கள் அதற்காக அவசரப்படுகின்றார்கள் ஆனால் அதன் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் அதனை குறித்து அஞ்சுகின்றார்கள் மேலும் சின்னமாக அது வரக்கூடியதே என்று அறிகின்றார்கள் நன்றாக செவிதாழ்த்தி கேளுங்கள் எவர்கள் அந்த நேரத்தின் வருகை குறித்து ஐயத்தை ஏற்படுத்தக்கூடிய விவாதங்கள் புரிகின்றார்களோ அவர்கள் வழிகேட்டில் வெகு தூரம் சென்று விட்டிருக்கின்றார்கள் الله لطيف بعباده يرزق من يشاء وهو القوي العزيز من كان يريد حرث الآخرة نزد له في حرثه ومن كان يريد حرث الدنيا نؤته منها وما له في الآخرة من نصيب அல்லாஹ் தன் அடிமைகள் மீது மிகவும் கிருபையுள்ளவன் ஆவான் யாருக்கு எதை கொடுக்க வேண்டுமென்று நாடுகின்றானோ அதை கொடுக்கின்றான் அவன் பெரும் வல்லமை மிக்கவனும் யாவற்றையும் மிகைத்தவனும் ஆவான் எவன் மறுமையின் விளைச்சலை விரும்புகின்றானோ அவனுக்கு அந்த விளைச்சலை நாம் அதிகரிக்க செய்கின்றோம் எவன் இம்மையின் விளைச்சலை விரும்புகின்றானோ அவனுக்கு அதனை இம்மையிலேயே அளிக்கின்றோம் ஆனால் மறுமையில் அவனுக்கு எந்த பங்கும் இல்லை أَمْ لَهُمْ شُرَكَاءُ شَرَعُوا لَهُم مِّنَ الدِّينِ مَا لَمْ يَأْذَن بِهِ اللَّهُ وَلَوْلَا كَلِمَةُ الْفَصْلِ لَقُضِيَ بَيْنَهُمْ وَإِنَّ الظَّالِمِينَ لَهُمْ عَذَابٌ أَلِيمٌ تَرَى الظَّالِمِينَ مُشْفِقِينَ مِمَّا كَسَبُوا وَهُوَ وَاقِعٌ بِهِمْ ۗ وَالَّذِينَ آمَنُوا وَعَمِلُوا الصَّالِحَاتِ فِي رَوْضَاتِ الْجَنَّاتِ لَهُم مَّا يَشَاءُونَ عِندَ رَبِّهِمْ ۚ ذَلِكَ هُوَ الْفَضْلُ الْكَبِيرُ ذَلِكَ الَّذِي يُبَشِّرُ اللَّهُ عِبَادَهُ الَّذِينَ آمَنُوا وَعَمِلُوا الصَّالِحَاتِ قُل لَّا أَسْأَلُكُمْ أَسْأَلُكُمْ عَلَيْهِ أَجْرًا إِلَّا الْمَوَدَّةَ فِي الْقُرْبَى وَمَن يَقْتَرِفْ حَسَنَةً نَّزِدْ لَهُ فِيهَا حُسْنًا إِنَّ اللَّهَ غَفُورٌ شَكُورٌ அல்லாஹ் அனுமதி அளிக்காத தீனின் தன்மை கொண்ட ஒரு வழிமுறையை வகுத்துக் கொடுக்கின்ற இணை கடவுள்கள் இவர்களுக்கு இருக்கின்றனவா தீர்ப்பு பற்றிய வாக்கு முடிவு செய்யப்படாமல் இருந்திருந்தால் இவர்களின் விவகாரம் எப்போதோ தீர்க்கப்பட்டிருக்கும் சின்னமாக இந்த கொடுமைக்காரர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை இருக்கின்றது அந்நேரத்தில் கொடுமைக்காரர்கள் தாங்கள் சம்பாதித்தவற்றின் தீய விளைவு குறித்து அஞ்சிக் கொண்டிருப்பதை நீர் காண்பீர் ஆயினும் அது அவர்கள் மீது வந்தே தீரும் ஆனால் எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிந்தார்களோ அவர்கள் சுவனத் தோட்டங்களில் இருப்பார்கள் அவர்கள் விரும்புகின்றவை அனைத்தையும் தம் இறைவனிடம் பெற்றுக்கொள்வார்கள் இதுவே மிக பெரும் அருளாகும் இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிந்த தன் அடியார்களுக்கு இதை பற்றித்தான் அல்லாஹு நற்செய்தி சொல்கிறான் நபியே இவர்களிடம் கூறிவிடும் நான் இந்த பணிக்காக உங்களிடமிருந்து எந்த கூலியையும் கேட்கவில்லை ஆயினும் உறவினர்கள் மீது அன்பு காட்டுவதை கண்டிப்பாக நான் விரும்புகின்றேன் ஒருவர் ஏதேனும் நன்மை செய்வாராகில் நாம் அவருக்காக அந்நன்மையுடன் இன்னும் பல நன்மைகளை அதிகமாக்கிக் கொடுப்போம் சின்னமாக அல்லாஹு மிகவும் பிழை பொறுப்பவனாகவும் மதிப்பவனாகவும் இருக்கின்றான் أَمْ يَقُولُونَ افْتَرَى عَلَى اللَّهِ كَذِبًا فَإِن يَشَإِ اللَّهُ يَخْتِمْ عَلَى قَلْبِكَ وَيَمْحُو اللَّهُ الْبَاطِلَ وَيُحِقُّ الْحَقَّ بِكَلِمَاتِهِ إِنَّهُ عَلِيمٌ بِذَاتِ الصُّدُورِ وَهُوَ الَّذِي يَقْبَلُ التَّوْبَةَ عَن عِبَادِهِ وَيَعْفُو عَنِ السَّيِّئَاتِ وَيَعْلَمُ مَا تَفْعَلُونَ وَيَسْتَجِيبُ الَّذِينَ آمَنُوا وَعَمِلُوا الصَّالِحَاتِ وَيَزِيدُهُم مِّن فَضْلِهِ وَالْكَافِرُونَ لَهُمْ عَذَابٌ شَدِيدٌ அல்லது இந்த மனிதர் அல்லாஹ்வின் மீது பொய் புனைந்துரைக்கிறார் என்று இவர்கள் கூறுகின்றார்களா அல்லாஹு நாடினால் உம்முடைய இதயத்தின் மீது முத்திரையிட்டிருப்பான் அவன் பொய்மையை அழித்து தன் வார்த்தைகளால் மெய்மையை நிலைநாட்டுபவனாயிருக்கின்றான் சின்னமாக உள்ளங்களில் மறைந்திருக்கும் ரகசியத்தை அவன் நன்கு அறிகின்றான் மேலும் அவனே தன் அடிமைகளின் பாவமன்னிப்பு கோரிக்கையை ஏற்றுக்கொள்கின்றான் மேலும் அவர்களின் குற்றங்களை பொறுத்தருளுகின்றான் இன்னும் உங்கள் செயல்கள் அனைத்தையும் அவன் நன்கு அறிகின்றான் இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிவோரின் இறைஞ்சுதலை அவன் ஏற்றுக்கொள்கின்றான் தனது அருளிலிருந்து அவர்களுக்கு இன்னும் அதிகம் வழங்குகின்றான் நிராகரிப்பவர்களுக்கோ கடும் தண்டனை அவர்களுக்கு இருக்கிறது وَلَوْ بَسَطَ اللَّهُ الرِّزْقَ لِعِبَادِهِ لَبَغَوْا فِي الْأَرْضِ وَلَكِن يُنَزِّلُ بِقَدَرٍ مَّا يَشَاءُ إِنَّهُ بِعِبَادِهِ خَبِيرٌ بَصِيرٌ அல்லாஹ் தன் அடிமைகள் அனைவருக்கும் தாராளமாக வாழ்வாதாரத்தை வழங்கியிருந்தால் அவர்கள் பூமியில் அராஜக புயலை பரவச் செய்திருப்பார்கள் ஆகவே அவன் ஒரு கணக்குப்படி தான் விரும்புகிற அளவில் இறக்கி வைக்கின்றான் சின்னமாக அவன் தன் அடிமைகள் பற்றி நன்கு புரிந்தவனாகவும் அவர்களை கவனிப்பவனாகவும் இருக்கின்றான் وَهُوَ الَّذِي يُنَزِّلُ الْغَيْثَ مِن بَعْدِ مَا قَنَطُوا وَيَنشُرُ رَحْمَتَهُ وَهُوَ الْوَلِيُّ الْحَمِيدُ وَمِنْ آيَاتِهِ خَلْقُ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ وَمَا بَثَّ فِيهِمَا مِن دَابَّةٍ وَهُوَ عَلَى جَمْعِهِمْ إِذَا يَشَاءُ قَدِيرٌ وَمَا أَصَابَكُم مِّن مُصِيبَةٍ فَبِمَا كَسَبَتْ أَيْدِيكُمْ وَيَعْفُو عَن كَثِيرٍ وَمَا أَنْتُمْ بِمُعْجِزِينَ فِي الْأَرْضِ وَمَا لَكُمْ مِنْ دُونِ اللَّهِ مِنْ وَلِيٍّ وَلَا نَصِيرٍ மக்கள் நிராசை அடைந்த பின்னர் மழையை பொழிவிப்பவனும் அவனே மேலும் தன் கருணையை பரப்புகின்றான் அவனே மிக பெரும் புகழுக்குரிய பாதுகாவலன் ஆவான் இந்த வானங்கள் மற்றும் பூமியை படைத்திருப்பதும் இவற்றில் பறந்து காணப்படுகின்ற உயிரினங்களும் அவனுடைய அத்தாட்சிகளுள் உள்ளவையாகும் அவன் விரும்பும் போது அவற்றை ஒன்று திரட்டும் பேராற்றல் கொண்டவனாக இருக்கின்றான் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் எந்த ஒரு துன்பமானாலும் அது உங்கள் கைகள் சம்பாதித்தவைதான் மேலும் அவன் பெரும்பாலான பிழைகளை பொருட்படுத்தாமல் விட்டுவிடுகின்றான் நீங்கள் பூமியில் உங்கள் இறைவனை தோல்வியுறச் செய்யக்கூடியவர்கள் அல்லர் மேலும் அல்லாஹுவிற்கு எதிரில் எந்த ஆதரவாளனும் உதவியாளனும் உங்களுக்கு இல்லை وَمِنْ آيَاتِهِ الْجَوَارِ فِي الْبَحْرِ كَالْأَعْلَامِ إِنْ يَشَأْ يُسْكِنِ الرِّيحَ فَيَظْلَلْنَ رَوَاكِدَ عَلَى ظَهْرِهِ إِنَّ فِي ذَلِكَ لَآيَاتٍ لِكُلِّ صَبْرٍ صَبَّارٍ شَكُورٍ أَوْ يُوبِقْهُنَّ بِمَا كَسَبُوا ويعفو عَن كَثِيرٍ وَيَعْلَمَ الَّذِينَ يُجَادِلُونَ فِي آيَاتِنَا مَا لَهُم مِّن مَّحِيصٍ கடலில் மலைகளைப் போல் காட்சி தரும் இந்த கப்பல்களும் அவனுடைய சான்றுகளில் உள்ளவையே அல்லாஹு நாடினால் காற்றை அசைவற்றதாக்கி விடுவான் பிறகு அவை கடலின் மேற்பரப்பில் அப்படியே நின்று போய்விடும் அதிக அளவு பொறுமையை கடைபிடிக்கக்கூடிய மேலும் நன்றி செலுத்தக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இதில் நிறைய சான்றுகள் இருக்கின்றன அல்லது அதில் பயணம் செய்வோரின் எண்ணற்ற பாவங்களை மன்னித்துவிடும் நிலையிலேயே அவர்களின் ஒரு சில தீவினைகள் காரணமாக அவர்களை மூழ்கச் செய்தும் விடுகின்றான் அந்நேரத்தில் நம்முடைய அத்தாட்சிகள் குறித்து தர்க்கம் புரிவோருக்கு தெரிந்துவிடும் தங்களுக்கு எந்த புகலிடமும் இல்லை என்று فما أوتيتم من شَيْءٍ فَمَتَاعُ الْحَيَاةِ الدُّنْيَا وَمَا عِندَ اللَّهِ خَيْرٌ وَأَبْقَى لِلَّذِينَ آمَنُوا وَعَلَى رَبِّهِمْ يَتَوَكَّلُونَ وَالَّذِينَ يَجْتَنِبُونَ كَبَائِرَ الْإِثْمِ وَالْفَوَاحِشَ وَإِذَا مَا غَضِبُوا هُمْ يَغْفِرُونَ وَالَّذِينَ اسْتَجَابُوا لِرَبِّهِمْ وَأَقَامُوا الصَّلَاةَ الصَّلَاةَ وَأَمْرُهُمْ شُورَى بَيْنَهُمْ وَمِمَّا رَزَقْنَاهُمْ يُنْفِقُونَ وَالَّذِينَ إِذَا أَصَابَهُمُ الْبَغْيُ هُمْ يَنْتَصِرُونَ உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருப்பதெல்லாம் இந்த உலகின் சில நாள் வாழ்க்கைக்குரிய சாதனங்கள் தாம் ஆனால் அல்லாஹுவிடம் இருப்பதோ சிறந்ததும் நிலையானதுமாகும் அது நம்பிக்கை கொண்டவர்களாயும் தங்கள் இறைவனை முழுவதும் சார்ந்தவர்களாயும் யார் இருக்கின்றார்களோ அவர்களுக்குரியதாகும் மேலும் அவர்கள் பெரும் பாவங்களையும் மானக்கேடான செயல்களையும் தவிர்த்துக் கொள்கின்றார்கள் கோபம் வந்துவிட்டால் பொறுத்துக் கொள்கின்றார்கள் மேலும் அவர்கள் தங்கள் இறைவனின் கட்டளையை ஏற்றுக்கொள்கின்றார்கள் தொழுகையை நிலைநாட்டுகின்றார்கள் மேலும் அவர்கள் தங்களின் காரியங்களை பரஸ்பரம் ஆலோசனை செய்து நடத்துகின்றார்கள் மேலும் நாம் அவர்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து செலவு செய்கிறார்கள் மேலும் அவர்கள் தங்கள் மீது அநீதி இழைக்கப்படும் போது அதை எதிர்த்து போராடுகின்றார்கள் وَجَزَاءُ سَيِّئَةٍ سَيِّئَةٌ مِثْلُهَا فَمَنْ عَفَا وَأَصْلَحَ فَأَجْرُهُ عَلَى اللَّهِ إِنَّهُ لَا يُحِبُّ الظَّالِمِينَ وَلَمَنِ انْتَصَرَ بَعْدَ ظُلْمِهِ فَأُولَئِكَ مَا عَلَيْهِمْ مِنْ سَبِيلٍ إِنَّمَا السَّبِيلُ عَلَى الَّذِينَ يَظْلِمُونَ النَّاسَ وَيَبْغُونَ فِي الْأَرْضِ بِغَيْرِ الْحَقِّ أُولَئِكَ لَهُمْ عَذَابٌ أَلِيمٌ وَلَمَن صَبَرَ وَغَفَرَ إِنَّ ذَلِكَ لَمِنْ عَزْمِ الْأُمُورِ தீமையின் கூலி அதே போன்ற ஒரு தீமையே ஆகும் இனி எவர் மன்னித்து விடுகின்றாரோ மேலும் சீர்திருத்தம் செய்கின்றாரோ அவருடைய கூலி அல்லாஹுவின் பொறுப்பில் உள்ளது சின்னமாக அல்லாஹு கொடுமைக்காரர்களை நேசிப்பதில்லை எவர்கள் தம்மீது கொடுமை இழைக்கப்பட்ட பின் பழி வாங்குகின்றார்களோ அவர்கள் மீது ஆட்சேபனை கூற முடியாது ஆட்சேபனைக்குரியவர்கள் யாரெனில் இதர மக்கள் மீது கொடுமை இழைப்பவர்களும் இன்னும் நியாயமின்றி பூமியில் அதீத செயல்கள் புரிபவர்களும் தாம் அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை இருக்கிறது ஆயினும் யார் பொறுமையை மேற்கொள்ளவும் மன்னித்துவிடவும் செய்கின்றார்களோ அவர்களின் இந்த செயல் சின்னமாக உறுதிமிக்க வீரச் செயலை சேர்ந்ததாகும் وَمَن يُضْلِلِ اللَّهُ فَمَا لَهُ مِن وَلِيٍّ مِّن بَعْدِهِ وَتَرَى الظَّالِمِينَ لَمَّا رَأَوُا الْعَذَابَ يَقُولُونَ هَلْ إِلَى مَرَدٍ مِّن سَبِيلٍ وَتَرَاهُمْ يُعْرَضُونَ عَلَيْهَا خَاشِعِينَ مِنَ الذين الذل ينظرون من طرف خفي وقال الذين آمنوا إن الخاسرين الذين خسروا أنفسهم وأهليهم يوم القيامة ألا إن الظالمين في عذاب مقيم وما كان لهم من أولياء ينصرونهم وَمَن يُضْلِلِ اللَّهُ فَمَا لَهُ مِن سَبِيلٍ எவரையாவது அல்லாஹுவே வழிகேட்டில் ஆழ்த்திவிட்டால் அவரை பாதுகாப்பவன் அல்லாஹுக்கு பிறகு வேறு யாரும் இல்லை நீர் காண்பீர் இந்த கொடுமைக்காரர்கள் வேதனையை பார்க்கும்போது இனி திரும்பிச் செல்வதற்கு ஏதேனும் வழி இருக்கிறதா என்று கேட்பார்கள் மேலும் நீர் காண்பீர் நரகத்தின் முன் இவர்கள் கொண்டு வரப்படும் போது அவமானத்தால் தலைகுனிந்து விடுவார்கள் மேலும் அந்நரகத்தை கடைக்கண்ணால் பார்ப்பார்கள் அந்நேரத்தில் எவர்கள் இறை நம்பிக்கை கொண்டிருந்தார்களோ அவர்கள் கூறுவார்கள் மறுமை நாளாகிய இன்று தம்மையும் தம்மை சார்ந்தவர்களையும் நஷ்டத்தில் ஆழ்த்திக் கொண்டவர்கள் யாரோ அவர்கள்தான் உண்மையில் இழப்புக்குரியவர்கள் எச்சரிக்கையாயிருங்கள் கொடுமைக்காரர்கள் நிரந்தரமான தண்டனையில் வீழ்வார்கள் மேலும் அல்லாஹுக்கு எதிராக அவர்களுக்கு உதவுகிற எந்த ஓர் ஆதரவாளரும் அவர்களுக்கு இருக்க மாட்டார்கள் எவரையாவது அல்லாஹு வழிகேட்டில் ஆழ்த்திவிட்டால் பிறகு அவனை காப்பாற்றுவதற்கு எந்த வழியும் இல்லை استجيبوا رَبِّكُمْ مِنْ قَبْلِ أَنْ يَأْتِيَ يَوْمٌ لَا مَرَدَّ لَهُ مِنَ اللَّهِ مَا لَكُمْ مِنْ مَلْجَإٍ يَوْمَئِذٍ وَمَا لَكُمْ مِنْ نَكِيرٍ فَإِنْ أَعْرَضُوا فَمَا أَرْسَلْنَاكَ عَلَيْهِمْ حَفِيظًا إِنْ عَلَيْكَ إِلَّا الْبَلَاغُ وَإِنَّا إِذَا أَذَقْنَا الْإِنسَانَ مِنَّا رَحْمَةً فَرِحَ بِهَا وَإِن تُصِبْهُمْ سَيِّئَةٌ بِمَا قَدَّمَتْ أَيْدِيهِمْ فَإِنَّ الْإِنسَانَ كَفُورٌ அந்த ஒரு நாள் வருவதற்கு முன்பு உங்கள் இறைவனின் அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் அந்நாளை தடுத்து நிறுத்துவதற்கான எந்த முகாந்திரமும் அல்லாஹுவின் சார்பிலிருந்து இல்லை அந்நாளில் உங்களுக்கு எந்த புகலிடமும் இருக்காது உங்கள் நிலைமையை மாற்ற முயல்வோர் எவரும் உங்களுக்கு இருக்க மாட்டார் இனியும் இந்த மக்கள் புறக்கணிக்கின்றார்கள் எனில் நபியே இவர்களை பாதுகாப்பவராய் உம்மை நாம் அனுப்பி வைக்கவில்லை தூது செய்தியை சேர்ப்பிப்பது மட்டுமே உமது பொறுப்பு மனிதனின் நிலை எவ்வாறு உள்ளதெனில் அவனுக்கு நாம் நம்முடைய அருட்பேற்றை சுவைக்கச் செய்தால் அதன் பேரில் அவன் பூரிப்படைகின்றான் மேலும் அவனுடைய கைகள் செய்த தீவனையின் காரணத்தினால் ஏதேனும் துன்பம் அவனை தொட்டுவிட்டால் அவன் மிகவும் நன்றி கெட்டவனாகி விடுகின்றான் لله ملك السماوات والأرض يخلق ما يشاء يَهَبُ لِمَن يَشَاءُ إِنَاثًا وَيَهَبُ لِمَن يَشَاءُ الذُّكُورَ أَوْ يُزَوِّجُهُمْ ذُكْرَانًا وَإِنَاثًا وَيَجْعَلُ مَن يشاء عقيما إنه عليم قدير அல்லாஹ் பூமி மற்றும் வானங்களுடைய ஆட்சியின் உரிமையாளனாவான் தான் நாடுகின்றவற்றை படைக்கின்றான் தான் நாடுவோருக்கு பெண் மக்களை வழங்குகின்றான் தான் நாடுவோருக்கு ஆண் மக்களை வழங்குகின்றான் தான் நாடுவோருக்கு ஆண் மக்களையும் பெண் மக்களையும் சேர்த்து வழங்குகின்றான் மேலும் தான் நாடுவோரை மலடுகளாகவும் ஆக்குகின்றான் சின்னமாக அவன் அனைத்தையும் அறிந்தவனும் யாவற்றின் மீதும் பேராற்றல் கொண்டவனும் ஆவான் وَمَا كَانَ لِبَشَرٍ أَن يُكَلِّمَهُ اللَّهُ إِلَّا وَحْيًا أَوْ مِن وَرَاءِ حِجَابٍ أَوْ يُرْسِلَ رَسُولًا فَيُوحِيَ بِإِذْنِهِ مَا يَشَاءُ إِنَّهُ عَلِيٌّ حَكِيمٌ وَكَذَلِكَ أَوْحَيْنَا إِلَيْكَ رُوحًا مِنْ أَمْرِنَا مَا كُنْتَ تَدْرِي مَا الْكِتَابُ وَلَا الْإِيمَانُ وَلَكِنْ جَعَلْنَاهُ نُورًا نَهْدِي بِهِ مَن نَّشَاءُ مِنْ عِبَادِنَا وَإِنَّكَ لَتَهْدِي إِلَى صِرَاطٍ مُسْتَقِيمٍ صِرَاطِ اللَّهِ الَّذِي لَهُ مَا فِي السَّمَاوَاتِ وَمَا فِي الْأَرْضِ أَلَا إِلَى اللَّهِ تَصِيرُ الْأُمُورُ எந்த மனிதருடனும் அல்லாஹ் நேருக்கு நேர் பேசுவது இல்லை ஆயினும் வகையின் செய்கினையின் மூலமோ திரைக்கு அப்பாலிருந்தோ ஒரு தூதரை வானவரை அனுப்பி வைத்தோ அல்லாமல் நேரடியாக பேசுவதில்லை அவர் அவனுடைய அனுமதி கொண்டு அவன் நாடுவதை அறிவித்து விடுகிறார் சின்னமாக அவன் உயர்வு மிக்கவனும் நுண்ணறிவாளனுமாவான் மேலும் இவ்வாறே நபியே நம் கட்டளையின் வாயிலாக ஒரு ரூஹை உமக்கு வகி அறிவித்தோம் வேதம் என்பதென்ன ஈமான் இறை நம்பிக்கை என்றால் என்ன என்பதெல்லாம் உமக்கு தெரியாதிருந்தது ஆனால் அந்த ரூஹை நாம் ஒளியாக ஆக்கினோம் நம் அடியார்களில் நாம் நாடுவோருக்கு அதன் மூலம் வழிகாட்டுகிறோம் சின்னமாக நீர் நேரிய வழியை காட்டிக் கொண்டிருக்கின்றீர் வானங்கள் பூமி ஆகியவற்றிலுள்ள ஒவ்வொரு பொருளுக்கும் உரிமையாளனாகிய அல்லாஹுவின் வழியை தெரிந்து கொள்ளுங்கள் எல்லா விவகாரங்களும் அல்லாஹுவிடமே திரும்புகின்றன